السلام عليكم ورحمة الله تعالى وبركاته சலான் சொல்றது சுன்னத்து சலாத்துக்கு பதில் சொல்வது வாஜிப் என்பதை அன்போடு நினைவூட்டி மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்கிறேன் கொஞ்சம் சவுண்டா السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يوصيكم الله في أولادكم للذكر مثل حل الأنثيين وقال النبي صلى الله عليه وسلم الإسلام يهدم ما كان قبله أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு உரித்தாக்குக எம்பெருமான செல்லல்லாக அலைஹ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தவ அத்தாவ எங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக்குக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு இஸ்லாமும் இருபத்தோராம் நூற்றாண்டும் இந்த நூற்றாண்டில் இஸ்லாம் என்னவோ வளர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் என்னவோ வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை உலக நாடுகள் முழுவதும் இஸ்லாம் பரவிக் கொண்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை பார்த்து இஸ்லாத்திற்குள்ளே மக்கள் கூட்டம் கூட்டமாக 21ஆம் நூற்றாண்டிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனிய நூற்றாண்டாக குர்ஆனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஆய்வுக்கு எடுத்து ஒரு கூட்டம் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் அந்த இஸ்லாத்தை எடுத்திருக்கிறோமா இஸ்லாத்திற்குள்ளே நுழைபவர்கள் சொல்லுகிற காரணங்கள் என்ன நாம் வீழ்வதற்கான காரணங்கள் என்ன இதைத்தான் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய போகிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்ற சுமையா சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம் நான் இஸ்லாத்தில் இணைந்ததற்கான காரணங்கள் சில என்று போட்டு அழகாக எழுதியிருந்தாள் ஒரு பத்து காரணங்களை குறிப்பிடுகிறார் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற காரணிகளையும் காரணிகளையும் சொத்துக்களை இஸ்லாம் உலகத்தில் எந்த மதமும் மார்க்கமும் பெண்ணே சொத்து அவனுக்கு எதற்கு சொத்து என்று சொல்லுகிற பொழுது இஸ்லாம் மட்டும்தான் சொத்தை பெண்களுக்கு வழங்குகிறது பெண்களுக்கு வழங்குகிறது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதோட கதை முடிஞ்சு போச்சு என்று இருக்கிற மார்க்கங்கள் நிறைய உண்டு ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை அந்த உறவு பெற்றோர் உறவு சகோதர உறவு இன்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சொத்துரிமையை வழங்கியிருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாஹ் ரபுல் யாருக்கு எப்படி பிரித்துக் கொடுப்பது என்பதை குரானிலே இறைவனே தீர்மானிக்கிறான் உலகத்திலே சொத்தை கொடுத்த ரபுல் ஆலமீனே சொத்து கணக்கையும் தீர்மானிக்கிறான் இதை தன்னுடைய ஹபீப் பெருமானாரிடத்திலே கூட விடவில்லை அல்லாஹ் யுசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லித்தக்கரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய காலத்திலே நடந்த வரலாறுகளை எழுதுவார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படியெல்லாம் சொத்து கணக்கை அமைத்திருக்கிறார் ஒரு பெண்மணி வருவாள் என் சகோதரர் மூத்தாகிவிட்டார் என் சகோதரர் மூத்தாகிவிட்டார் அவர் மூத்தாகும் போது ஆறுநூறு மிருகத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்தாங்க என்ன அநியாயம் என்ன அநியாயம் என்று கேட்கிற பொழுது இவன் சாத்திர ரமத்துல்லா சட்டென்று கேட்டார்கள் அம்மா மௌத்தா போன உன்னுடைய சகோதரருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கா ஆமா இருக்கு தாய் இருக்கிறார்களா ஓ இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறார்களா ஆமாம் இருக்கிறார்கள் பன்னெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்களா ஆம் இருக்கிறார்கள் நீ ஒரே ஒரு சகோதரி தானம்மா ஆமா அப்ப உனக்கு ஒண்ணுதாம்மா அப்ப உனக்கு ஒண்ணுதான் எப்படி மார்க்கம் பிரிக்கிறது இந்த ஒரு மசாலாவில் ஆறுநூறு திருகம் இருக்கிறது அதை விட்டு விட்டு மூத்தாக இருக்கிறார் ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு ஆறுநூறுல சாணி மூன்று இரண்டு பகுதி கொடுக்க வேண்டும் நானூறு கொடுத்தரணும் பொம்பளை பிள்ளைக்கு ஏனென்றால் ரத்த உறவு ரத்த உறவு நானூறு பகுதி கொடுத்து விட வேண்டும் பாக்கி இருநூறு இருக்கிறது தாய்க்கு ஆறில் ஒன்று ஆறுநூறுல ஆறுல ஒண்ணு எவ்வளவு நூறு தாய்க்கு கொடுத்து விட வேண்டும் ஐநூறு போயிடுச்சு மனைவிக்கு எட்டில் ஒன்று கொடுக்க வேண்டும் ஆறுநூறுல எட்டுல ஒண்ணு எழுபத்தஞ்சு போயிடுச்சு பாக்கி இருபத்தஞ்சு தான் இருக்கு சகோதரர்கள் பனிரெண்டு பேர்கள் ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு இந்த அம்மா ஒரு சகோதரி அப்ப இந்த அம்மாவுக்கு ஒண்ணு அம்மா உனக்கு ஒன்றுதான் என்று கணக்கை அழகாக ஆழமாக இந்த மார்க்கம் எடுத்துரைக்கிறதே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அல்லாகவே குரானிலே அற்புதமாக சொல்லுகிறான் இந்த சொத்துரிமை கணக்கை பார்த்து வியந்து சுமையா தன்னை இஸ்லாத்திற்குள் இணைக்கிறாள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கணக்கில கில்லாடிகள் இஸ்லாமியர்கள் பதிமூன்று நூற்றாண்டு வரை அதுக்கு அலிரலி அல்லாவினுடைய கணக்கை எல்லாம் உலகத்துல யாரும் போட முடியாது அவ்வளவு அற்புதமாக கணக்கிலை மாமேதை ஒரு தடவை அலிரலி அல்லாஹ்விடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார் எல்லா ஐடி படித்தவர்கள் எல்லாம் குழுவி இருக்கிற இந்த காலத்தில் இந்த கணக்கை கொடுத்தால் கூட கொஞ்சம் தடுமாற வேண்டி இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எதில் வகுத்தாலும் மீதம் வரக்கூடாது எதில் வகுத்தாலும் மீதம் வரக்கூடாது ஒரு நம்பரை சொல்லுங்கள் என்று திடீர் என்று அதிரடி அல்லாஹ் இடத்திலே சொல்ல அதிரடி அல்லா யோசிக்கவே இல்லை யாரோடோ பேசிக் கொண்டிருக்கிற அதிரடி அல்லா திரும்பி சொன்னார்கள் அல்பானி ஹம்சமியாவை ஸ்ரீ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதுன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது அதை எந்த எண்ணால் வகுத்தாலும் மீதி வராது ஏழால் வகுத்தாலும் மீதி வராது ஒன்பதால வகுத்தாலும் மீதி வராது எட்டால வகுத்தாலும் மீதி வராது வந்தவர் கேட்கிறார் அழிய எப்படி உடனுக்குடன் பதில் சொன்னீர்களே எப்படி அன்னைக்கு என்ன கால்குலேட்டரா இருந்துச்சு உடனுக்குடன் பதில் சொன்னீர்களே இதற்கு என்ன காரணம் எப்படி சொன்னீர்கள் அல்ல அனைத்தையுமே ஒரு கணக்கோடு தான் படைத்திருக்கிறான் கணக்கோடுதான் கணக்கோடு தான் படைத்திருக்கிறான் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்களை வைத்திருக்கிற அல்லாஹ் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்களை வைத்திருக்கிறார் முப்பதை பனிரெண்டால் பெருக்குங்கள் என்றார்கள் முப்பது பன்னெண்டு எவ்வளவு ஆச்சு முப்பது பனிரெண்டு முன்னூத்தி அறுபது அல்லாஹ் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்களை படைத்திருக்கிறான் முன்னூத்தி அறுபதை ஏழால் பெருக்குங்கள் என்றார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது இதுதான் விடை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்தையே கணக்குக்குள் வைத்து அவன் கணக்கற்று நிற்கிறான் என்று அலி அல்லாஹுத்தாலா தஆலா சொல்லி காட்டுகிறார்களே அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மார்க்கத்துல கணக்கு தான் பிடிக்காத பாடமா இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எண்ணி பார்க்கிறோம் அலி அல்லாஹு தஆலாவினுடைய இன்னொரு செய்தியும் போடுவார்கள் அரபி மாணவர்களுக்கு மட்டும் புரிகிற நிறைய ஹதீசுகள் இருக்கிறது அவுல் கணக்குன்னு ஒரு இருபத்தி ஏழு வரும் அதை முப்பத்தி ஒன்னாக மாற்றி கொடுப்பார்கள் இந்த அலிரலி அல்லாஹுத்தாலா ஒரு மசாலா பிரச்சனை வருகிறது மூன்று பேர்கள் பயணம் செய்கிறார்கள் ஒருத்தன்ட்ட எட்டு ரொட்டி இருக்கு இன்னொருத்தன்ட்ட மூணு ரொட்டி இருக்கு மூணாவது ஆள்கிட்ட எதுக்குமே இல்ல மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டார்கள் ஒருத்தன்ட்ட எட்டு இருக்கிறது ஒருவன் இடத்துல மூணு இருக்கிறது இன்னொருவன் இடத்துல எதுவுமே இல்லை ஷேர் பண்ணி சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் எவனிடத்திலே ரொட்டியே இல்லையோ அவன் ஒரு எட்டு திருகத்தை எடுத்து கொடுக்கிறார் நீங்க பங்கு வச்சுக்கோங்க என்கிட்ட காசு நான் எதுவுமே கொண்டு வரல அதனால நான் பணத்தை கொடுக்கிறேன் இந்த அஞ்சு ரொட்டிக்காரர் அஞ்சு திருகத்தை வச்சுட்டு மூணு ரொட்டிக்காரனுக்கு மூணு திருகத்தை கொடுத்தார் நீ மூணு ரொட்டி கொண்டு வந்தாய் உனக்கு மூன்று நான் ஐந்து ரொட்டி கொண்டு வந்ததால் அஞ்சு மூன்று ரொட்டிக்காரன் சந்தோஷமா வச்சிருக்கலாம் ஆனால் ஆசை யாரைத்தான் விட்டு வைத்தது எல்லாம் ஒன்னத்தானே சாப்பிட்டோம் ஆளுக்கு நாலு நாள் கொடு எல்லாம் ஒன்னத்தானே சாப்பிட்டோம் ஆளுக்கு நாளே பிரச்சனை முட்டுகிறது எல்லாம் இடத்தில் பிரச்சனை வருகிறது அதிரலி எல்லாம் மூன்று ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னாங்க மூணு உனக்கு பெரிய லாபம் பேசாம எடுத்துட்டு போ இல்லைன்னா சிக்கல் ஆயிடும் நியாயமாக தீர்ப்பு சொன்னால் போதும் சிக்கலை பற்றிய பிரச்சனை எனக்கு இல்லை நான் நியாயத்தை கேட்டு வந்திருக்கிறேன் அப்படியா நியாயப்படி உனக்கு ஒன்றுதான் என்றார்கள் பாக்கி ரெண்ட கொடுத்தாங்க எப்படி சொல்கிறாய் என்று கேட்கிற பொழுது அறிவெளி இல்லா சொன்னாங்க ஒவ்வொரு ரொட்டியை மூணு துண்டா போடுங்க எல்லாம் சரிசமமா தானே சாப்பிட்டீங்க ஒவ்வொரு ரொட்டியை மூன்று துண்டாக போடுங்கள் மூணு ரொட்டிக்காரரே நீ ஒன்பது துண்டு போட்டிருக்கிறாய் ஐந்து ரொட்டிக்காரரே நீ பதினைந்து துண்டு போட்டிருக்கிறாய் மொத்தம் இருபத்தி நாலு துண்டு ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிட்டிருக்கீங்க ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிட்டு இருக்கிறீர்கள் ஒன்பது ரொட்டிக்காரரே நீ எட்டு துண்டு சாப்பிட்டது போக ஒரு துண்டை அவருக்கு கொடுத்திருக்கிறாய் ஏன்னா மூணு ரொட்டிக்கு ஒன்பது துண்டு தான் எட்டை நீ சாப்பிட்டுட்ட ஒன்னு அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆனால் ஐந்து ரொட்டிக்காரரே பதினைந்து துட்டுக்கு பதினைந்து துண்டுக்கு சொந்தக்காரர் எட்டு சாப்பிட்டு விட்டு ஏழை இவருக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் அவருக்கு ஏழு உனக்கு ஒன்று எவ்வளவு அற்புதமான தீர்வை அதிரடி அல்லாஹு தேலான் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த தீர்வுகளும் இந்த கணக்குகளும் இந்த சொத்தினுடைய அமைப்புகளையும் அல்லாஹ் அமைத்துக் கொடுத்ததை எண்ணி நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்கிறார் சுமையா இரண்டாவதாக சுமையா சொன்ன வார்த்தை அல்லாஹ் நன்மைகளில் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாகவே ஆக்கி படைத்திருக்கிறார் உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தஆலா போய் கேட்கிறாங்க நாயகமே எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் யாயுகல்லதீன் ஆமனும் யாயுகல்லதீன் ஆமனும் ஆம்பளை தானே கூப்பிடுறான் பெண்களுக்கு எதுவுமே வரவில்லையா என்கிற பொழுது இருபத்தி இரண்டாவது ஜூதியினுடைய கடைசியில் அல்லா இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முக்மினீன வல் முக்மினாத்தி வல் காணித்தீன காணி காணித்தாத்தி பத்து தன்மையை வரிசையா எடுக்கிறான் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மோமினான ஆண்கள் மோமினான பெண்கள் காணித்தான ஆண்கள் நம்பிக்கை உள்ள ஆண்கள் நம்பிக்கையுள்ள பெண் வரிசை அல்லாஹு தலா பத்து தன்மைகளை அடுக்குகிறான் நன்மையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம் உண்டு ஒரு பெண் ஒரு பெண் வீட்டிலே தொழுதால் ஒரு ஆண் பள்ளிவாசலுக்கு கஷ்டப்பட்டு வந்து இருபத்தி ஏழு மடங்கு நன்மை சம்பாதிப்பதை வீட்டில் இருந்து கொண்டே சம்பாதித்துக் கொள்ளலாம் அல்லாஹ் ரப்புல் அளவி சரிசமமான நன்மையை கொடுத்திருக்கிறான் உலகத்திலே எந்த மதமும் ஒரு பெண்ணுக்கு நன்மையை ஆளளவுக்கு சரிசமமான நன்மையை கொடுக்கவில்லை ஆய்வு செய்து சொல்லுகிறார் சுமையா எந்த மதமும் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை நன்மைக்குரியவளாகவே கருதவில்லை அவள் வெறும் ஜடலம் ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் ஆணுக்கு எவ்வளவு நன்மையோ அதே நன்மை ஒரு பெண்ணுக்கும் உண்டு என்று சொன்ன மார்க்கம் அதனால் அதற்குள் இணைகிறேன் மூன்றாவதாக அந்த அம்மா சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை தண்டனைகள் என்று வருகிற பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் சரிசமமாகத்தான் சொல்லுகிறது ஒரு ஆண் கொலை செய்தாலும் கொலைதான் செய்ய வேண்டும் ஒரு பெண் கொலை செய்தாலும் கொலைதான் செய்ய வேண்டும் ஆனா மற்ற மதங்களில் எல்லாம் ஆண் கொலை செய்தால் மன்னிப்பு உண்டு பெண் கொலை செய்தால் மன்னிப்பு இல்லை ஆணை கொலை செய்தால் தண்டனை கொடுக்கப்படும் ஒரு பெண்ணை கொலை செய்தால் தண்டனை கொடுக்கப்படாது அவள் கொல்லப்பட வேண்டியவள் என்று ஆணுக்கு ஒரு தீர்வும் பெண்ணுக்கு ஒரு தீர்வும் மற்ற மதங்கள் கொடுக்கிற பொழுது இஸ்லாம் தண்டனையில் சரிசமமாக சொல்லுகிறது அசாரிக்கு அசாரிக்கத்து திருடிய ஆண் திருடிய பெண் விபச்சாரம் செய்கிற ஆண் விபச்சாரம் செய்கிற பெண் அல்லாஹ் தண்டனையிலும் ஆணையும் பெண்ணையும் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாகத்தான் படைத்திருக்கிறான் அதனால் நான் அந்த தண்டனை சட்டத்தையும் பார்த்து இஸ்லாத்திற்குள் இணைகிறேன் நாலாவதாக நம்ம சொன்னாங்க அடைக்கலம் தருகிற உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது உலகத்தில் எந்த மதமும் கொடுக்கவில்லை இஸ்லாம் மட்டும் கொடுக்கிறது உம்முஹானி அதிரடி அல்லாஹு சகோதரிக்கு பேர் தான் உம்முஹானி அதிரடி அல்லாவினுடைய சகோதரி பத்தக மக்காவின் பொழுது தன்னுடைய கணவன் வீட்டை சார்ந்தவர்களை கணவன் வீட்டை சார்ந்தவர்களை குஃபார்களை தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார்கள் அதிரடி அல்லாவுக்கு விஷயம் தெரிகிறது அதிரடி அல்லாவுக்கு விஷயம் தெரிந்து வேகமாக வருகிறார்கள் தன்னுடைய சகோதரி இடத்திலே உங்க வீட்டுக்குள்ள யாரோ ரெண்டு பேர்த்த நீ அடைக்கலமாக வைத்திருக்கிறாய் நீ அவர்களை அடையாளம் காட்ட காட்டி நான் தலையை எடுக்க வேண்டும் பத்தகு மக்கா மக்கா வெற்றியின் போது அடையாளம் காட்டி தலையெடு வேண்டும் நான் என்று துணிந்து நிற்கிறார்கள் உம்முஹானி பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் இடத்திலே சென்றார்கள் நபியை நாயகமே நான் என் சொந்தத்திற்கு என் மாமனார் வீட்டு சொந்தத்திற்கு ரெண்டு பேர்த்தை நான் அடைக்கலமாக வைத்திருக்கிறேன் என்கிற பொழுது பெருமானார் அழிவெளியல்லாகவே அழைத்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட அழியை அடைத்து உம்முஹானி யாருக்கு அடைக்கலம் அளித்தார்களோ அவர்களுக்கு நீங்களும் அடைக்கலம் அடியுங்கள் என்றார்கள் போர்க்களத்தின் பொழுது கூட ஒரு பெண்ணை மதித்து அந்த பெண் யாருக்கு அடைக்கலம் வைத்தார்களோ அவர்களை பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள் வரலாறு சொல்கிறது உம் ஹராம் தன்னுடைய கணவர் இக்ரிமா அடைக்கலம் தர வேண்டும் என்று பெருமானார் இடத்திலே சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஒன்றும் பேசவில்லை யார் தெரியுமா இக்ரிமா அபூஜகிலின் மகன் அபூஜகிலின் மகன் சகாபாக்களுக்கு பல்வேறு வகையான தொல்லைகளை கொடுத்த அபூஜகலின் மகனுக்கு ஒரு பெண் சொன்னதற்காக அடைக்கலம் கொடுக்கிறார்கள் பூமான் நபிகள் கோமான் செல்லல்லா ஒளிவ வஸல்லம் இதை உலகத்திலே எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் பார்க்கவில்லை இதுதான் எனக்கு பிடித்தது ஐந்தாவதாக அந்த அம்மா சொன்னாங்க திருமண உறவுகள் தகப்பனாரா பார்த்து தன்னுடைய பிள்ளைட்டை கேட்காம திருமணம் முன்னிட்டாரு அந்த பிள்ளை பிடிக்கவில்லை என்றால் திருமணத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம் பிள்ளையின் சம்மதம் வேண்டும் இந்த நிகழ்வை உலகத்தில் எங்கும் பார்க்கவில்லை தகப்பன் என்ன நினைச்சாலும் செய்யலாம் போய் கோயில்ல போய் நரைவழி கூட கொடுக்கலாம் என்று சொல்லுகிற மதங்களும் மார்க்கங்களும் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது அந்த பெண்ணிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் இன்னைக்கும் பெரிய தப்தர் எடுத்துட்டு போவாங்க பார்த்திருக்கலாம் போய் அனுமதி வாங்கி விட்டுத்தான் வருவார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானாரின் காலத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது பெருமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவ செல்லமன் அவர்களிடத்திலே தகப்பனார் வந்து சொல்கிறார் நாயகமே என் புள்ள கிழிச்ச கோட்டை தாண்டாத நாயகமே அதனால கல்யாணம் பண்றதுக்கு நான் மாப்பிள்ள பார்த்துட்டேன் என் புள்ள சொன்னா உடனே ஏத்துக்கு நாயகமே என்று சொல்லி பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லத்திற்கு முன்னார் திருமணத்திற்காக எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது ஒரு ஆணை முடிவு செய்யப்படுகிறது கடைசியில் அந்த பொண்ணு வந்துச்சு நாயகமே எங்க வாப்பா என் விருப்பம் இல்லாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு என் வாப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல நாயகமே இந்த திருமணத்தை நான் செய்யட்டுமா வேண்டாமா பெருமனா செல்லா அலைஹி சொன்னாங்க அம்மா உன்னிடத்திலே உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன் தகப்பனாரால் திருமணம் செய்ய முடியாது இந்த திருமணம் தடை செய்யப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணி மீண்டும் வந்து சொல்லுகிறார் இல்லை எங்க அத்தா எங்க வாப்பா பார்த்த எங்க வாப்பா பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமா சொல்லுகிறாய் உலகத்திற்கு ஒரு சட்டம் என்னால் நடக்கட்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் நாயகமே உலகத்திற்கு ஒரு சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் நாயகமே ஒரு பெண்ணிடத்திலும் அனுமதி கேட்டே தீர வேண்டும் என்ற சட்டம் என்னால் வரட்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார்களே இஸ்லாத்தை தவிர உலகத்தில் எங்கும் இது இல்லை கல்வியை பெறுகிற உரிமை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் வெறும் பதினேழு இன்னொரு ரிவாயத்தில் இருபத்தி ஏழு கல்வியாளர்களை கொண்டு மட்டுமே உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது அரபு தேசம் இயங்கிக் கொண்டிருந்தது வெறும் இருபத்தி ஏழு கல்வியாளர்கள் இந்த இருபத்தி ஏழு கல்வியாளர்கள் மட்டுமே இருக்கிற இந்த உலகத்திலே முதல் முதலில் கல்வி விளக்கை ஏற்றியவர்கள் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்கு பெருமானார் ஒருபோதும் தடை செய்ததாக வரலாறு இல்லை சிஃபா பின்தில் ஹாரிஸ் என்ற பெண்மணியை முஅல்லிமத்துல் ஊலா என்று முதல் ஆசிரியை என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி அந்த ஆசிரியை தொழுகையின் மூலமாக மற்றவர்கள் எல்லாம் கட்ட வரலாறுகளை ஹதீஸ் நூட்களில் நாம் பார்க்கிறோம் அப்சா நாயகி அவங்கள்ட்ட படிச்சாங்க அப்ப கல்விக்கு தடை செய்யவில்லை மார்க்கம் இதுவும் என் மனதை கவர்கிறது ஏழாவதாக அந்த அம்மா சொன்னாங்க தொழில் செய்கிற உரிமையையும் மார்க்கம் வழங்குகிறது ஒரு பெண்ணுக்கு அதே நேரத்தில் கணவனின் அனுமதியோடு மூணே மூன்று நிபந்தனைகளை போடுகிறது கணவனின் அனுமதி இருக்க வேண்டும் அந்நிய ஆடவர்களின் கலப்பு இருக்கக்கூடாது தன்னுடைய ஜீனத்தை அழகை வெளியே காட்டக்கூடாது சகாபிய பெண்மணிகள் செய்திருக்கிறார்கள் சில சகாபிய பெண்மணிகள் வீட்டுக்குள்ளேயே நூல் நூற்று பாத்திமா நாயகி வீட்டுக்குள்ளே நூல் நூற்றார்கள் வீட்டுக்குள்ளேயே தோளுக்கு பதனிட்டார்கள் ஜைனபு அலி அல்லாஹுத்தாலா அப்துல்லாஹ் இப்னு அலி அல்லாவினுடைய மனைவி இன்றைய பாஷையிலே சொல்வதானால் வீட்டுக்குள்ளேயே ஊர்கா போடலாம் மெழுகுவத்திகளை தயார் செய்து விற்கலாம் இது போன்ற சின்ன சின்ன தொழில்களை செய்து கணவனிடத்திலே கொடுத்து விற்பனை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது இதையும் நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே இந்த இஸ்லாம் இஸ்லாத்தை நான் பாராட்டுகிறேன் அடுத்து ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க மகர் என்பதை இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் நிர்ணயிக்கிறது மகர் என்பதை இஸ்லாம் மட்டும்தான் ஒரு பெண்ணை திரு திருமணம் முடிக்கிற பொழுது நாம் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று உலகத்திலே யாரும் சொல்லவில்லை பெண் தான் குயில் குயிலாக கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பெண்ணை மோகப் பொருளாக உலகம் பார்க்கிற பொழுது இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் வைரமாக பார்க்கிறது வைரத்தை கடையிலே போய் எடுக்கிற பொழுது காசு கொடுக்காம எடுக்க முடியுமா வைரமாக பார்ப்பது இஸ்லாம் ஒன்றுதான் அதனால் தான் நான் இஸ்லாத்தின் பக்கம் இணைகிறேன் ஆனா இன்னைக்கு அப்படி வைரமாக பார்க்கிற பெண்ணை இஸ்லாமியர்களே எப்படி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே மகர் கொடுக்கிறோமா நிறைய பள்ளிவாசல்ல சத்தமா வாசிப்பாங்க தகப்பனாரும் வந்து உட்கார்ந்துருப்பார் பக்கத்துல மகர் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டோன்னு அப்பதான் இவன் வந்து செம்புலி ஆடு மாதிரி முடிப்பான் மகர்னா என்னன்னு தெரியாது நிறைய பேர் மகர்னா என்னன்னு தெரியாது அப்படியே பார்ப்பான் ஏன்னா கல்யாண தன்னைக்கு எங்க திரும்பினாலும் வாப்பாவை தான் பார்ப்பான் அப்படி ஒரு பார்வை பார்ப்பான் ஒண்ணு அவரு மகரா மகன் இங்கதானே இருக்கிறாரு அவனுக்கு மகனுக்கு மகனுக்கு வித்தியாசம் தெரியாது அந்த குழப்பத்தில் இருக்கும் பையன் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறான் இல்லைங்க மகனுங்க அப்படின்னா பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒன்று இருக்கிறது அப்படியா அப்படி இப்படி இப்படி பார்ப்பாரு ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எவனுமே எடுத்துட்டு வர்றதில்ல காசு ஏன்னா பொண்ணை விட்டு சுரண்டுறது அப்படி இப்படி இப்படி பார்க்க வேண்டியது பார்த்துட்டு கடைசியில உடனே அங்க இருந்து சொல்லுவாங்க மகர் வந்து கடனா கூட எழுதிடலாம் ஏன்னா இவர் தேர்றதை பார்த்துட்டு அப்படியா கடனாவே எழுதலாம் எழுதலாம் அப்ப ஒரு பதினஞ்சாயிரம் எழுதிக்கங்க ஏன்னா கொடுக்கவா போறோம் மகன்கிட்ட வந்து கொடுக்கவா போறோம் கொஞ்சம் பெருசா எழுதி விடு அன்புக்குரியவர்களே இதுதான் நம் சமுதாயத்தின் நிலை மகர் கொடுத்து மணக்க வேண்டும் இது கடமை எவன் மகரை நிர்ணயித்து விட்டு கொடுக்கவில்லையோ அவன் தன்னுடைய இடத்திலே விபச்சாரம் செய்கிறான் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவசல்லவன் அவர்கள் யாராவது மகர் கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள் பெருமானார் செல்லல்லாஹு செல்ல அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த மகரின் சட்டம் என்னை கவர்ந்தது சுமையா சொல்லுகிறார்கள் அடுத்ததாக ஒன்பதாவதாக அந்த சுமையா சொன்ன வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மாதவிடாயின் பொழுது ஒரு பெண்ணை ஒதுக்கி வைக்கிறது அவளை தீட்டுக்காரி என்று தீண்ட தகாதவள் என்று அவள் ஒன்றுக்கு ஆகாதவள் என்று இயற்கை உபாதையை சிறுநீர் கழிப்பது இயற்கை மலம் ஜலம் கழிப்பது இயற்கை இதை போன்ற பெண்களின் இயற்கை உபாதையை ஒதுக்கி வைக்கிற பொழுது இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு கஷ்டம் என்ற காரணத்தினால் கணவனும் மனைவியும் ஒன்று சேருவதை தவிர மற்றவைகளை செய்து கொள்ளலாம் இபாதத்து கூடாது இபாதத்தில் சலுகைகள் தொழக்கூடாது அந்த தொழுகையை மீண்டும் கலா வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா நோம்புல அப்படி இல்லை கலாச்செஞ்சாகணும் என்றைக்கும் ஒரு நாள் வருகிற காரணத்தினால் இப்போ இஸ்லாத்தை நான் பார்க்கிறேன் இந்த நேரத்திலே வீட்டை விட்டு வெளியே ஒதுக்குப்புறமாக எல்லோரும் அமர்த்துகிற பொழுது இஸ்லாம் மட்டும் உடன் சேர்ந்து சாப்பிடலாம் உடன் சேர்ந்து குடிக்கலாம் ஒன்றாக பேசலாம் ஒன்றாக இருக்கலாம் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் இந்த மார்க்கத்தை விட உன்னதமான மார்க்கத்தை நான் பார்க்கவில்லை என்று சிமையா உள்ளே இறங்குகிறார் கடைசியாக சுமையா சொன்ன வார்த்தை உலகத்தில் எந்த மதமும் சொல்லாததை இஸ்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா ஒரு பெண்ணால் தான் ஒரு ஆண் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்கிறது ஒரு பெண்ணால் தான் ஒரு ஆண் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் தாயின் காலடியில் சொர்க்கம் பெண்ணை நம்பாதே என்று சொன்ன உலகமே பெண்ணை நம்பாதே என்று சொல்லுகிற உலகமே இஸ்லாத்தின் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் சுமையா சொன்ன வார்த்தை இஸ்லாத்தின் பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் திருப்புங்கள் பெண்ணை நம்பி அவள் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது அந்த தாய் நினைத்தால் தன்னுடைய மகனை சொர்க்கத்திற்கும் அனுப்பலாம் நரகத்திற்கும் அனுப்பலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் மனைவியை குறித்து சொன்னார்களே ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகலிகி அன ஹைருக்கும் லி அகலி உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் உலகத்தில் யாரும் சொல்லாத வார்த்தையை பெருமானார் மனைவி நினைத்தால் கணவனை சொர்க்கத்திற்கும் அனுப்பலாம் நரகத்திற்கும் அனுப்பலாம் மகள்கள் இருக்கிறார்களே மூன்று பிள்ளைகள் ஒருவர் வீட்டில் இருந்தால் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்லவன் அவர்கள் மூணு பொம்பளை பிள்ளை இருந்தா ஒரு சகாபி ரெண்டு ரெண்டு இருந்தாலும் சொர்க்கம் ஒன்று ஒன்று இருந்தாலும் சொர்க்கம் பெருமானார் சொன்னார்களே மூன்று சகோதரிகள் சொர்க்கம் உண்டு ரெண்டு இருந்தால் சொர்க்கம் உண்டு ஆக ஒரு சகோதரரை மகனை மகனை தகப்பனாரை கணவனாரை சொர்க்கத்திற்கான அனுப்புவர்கள் இந்த பெண்கள் தான் இது போன்று உலகத்தில் எங்கும் பார்க்கவில்லை எனவே இஸ்லாத்தில் இணைந்தேன் என்கிறார்கள் இன்றைக்கு தலித்துகள் அதிகமாக தலித் அறிஞர்கள் இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று கேளுங்கள் அதே போல தீக்காக்காரர்கள் அதிகமாக அப்துல்லா தாசன் பெரியார் தாசன் இஸ்லாத்திற்குள் இணைகிறார் அல் குரானை புரட்டுகிறேன் அல்லா புரட்டுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கினால் அதில் படிக்க படிக்க அதில் இருக்கிற சட்டங்களும் அதில் இருக்கிற உணர்வு பூர்வமான நிகழ்வுகளும் என்னை என் மனதை மாற்றியது நான் இஸ்லாத்தில் வந்து இணைந்தேன் தலித்துகள் சொல்லுகிற நிறைய தலித்துகளினுடைய வரலாறுகளை சொல்ல முடியும் அவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை சகோதரத்துவம் என்பது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது சகோதரத்துவம் காலில் பிறந்தவன் ஒரு ஜாதி வயிற்றில் பிறந்தவன் ஒரு ஜாதி தலையில் பிறந்தவன் ஒரு ஜாதி என்று ஜாதி கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இஸ்லாம் மட்டும்தான் எல்லோரையும் ஒன்றாக பாவிக்கிறது பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லத்தின் காலத்திலிருந்து இன்று வரை ஒரு நீக்ரோ குடித்த கிளாஸில் அவர் எந்த இடத்திலிருந்து குடிக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு மொமின் குடிப்பான் சூருல் முக்மினி சிபா பெருமானார் சொன்னார்கள் அவன் எச்சிலை குடிப்பதும் சிபா என்றார்கள் அதை நீங்க மக்காவிலும் மதினாவிலும் பார்க்கலாம் மதினமா நகரத்தில் சாதாரணமாக செக்க சிவந்த மேனிகை கொண்ட ஒரு அரபி தோளோடு தோல் சேர்த்து பெருமானார் தோல் சேர்த்த இடம் இல்லையா தோளோடு தோல் சேர்த்து ஒருவர் ஒருவர் கட்டிக்கொண்டு இரண்டு பேர்களும் வானக்கா செய்து கொண்டு நெட்டிகளே முத்தத்தை பகிர்ந்து கொண்டு ஒன்றாக அமர்ந்து உணவருந்துகிற காட்சி உலகத்திலே வேறு எங்கும் பார்க்க முடியாது இஸ்லாம் மட்டும்தான் இதை சொல்லி காட்டுகிறது சஹாபாக்கள் மூன்று பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று பேர்களுமே வெளிநாட்டை சார்ந்தவர்கள் நீக்ரோ இனத்தை சார்ந்தவர்கள் பிலால் ரலி அல்லாஹு தாலா சுஹைபே ருமி ரலி அல்லாஹு தாலா சல்மானே பாரிசி சல்மான் பாரிசி பாரிசி நாட்டை சார்ந்த வெள்ளையர் பாக்கி இரண்டு பேர்களும் நீக்ரோக்கள் மூன்று பேரும் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அபு சுஃபியான் அந்த வழியாக செல்கிறார் இஸ்லாத்திற்கு வரவில்லை மூன்று பேரும் இந்த அபு சுஃபியான் பெருமானாரையே உகது போர்க்களத்தில் இறந்து போய்விட்டார்கள் என்று வதந்தியை கிளப்பியவர் இவரின் தலையை நாம் தான் எடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எதிரே அபுபக்கர் எல்லாம் அல்லா வருகிறார்கள் அபுபக்கர் எல்லாம் வந்து ஒரு தலைவரை நீங்கள் பேசுவதா என்ன பேசிவிட்டீர்கள் அபு சுஃபியானை எப்படி நீங்கள் பேசலாம் என்று மூன்று பேர்களையும் திட்டிவிட்டு செல்கிறார் பிலால் ரடியல்லா அடக்கத்தோடு அண்ணல் பெருமானாரை சந்தித்து நபியை நாயகனே இஸ்லாத்தை ஏற்காத அபு சுஃபியான் உங்களுக்கு பல வகை தொல்லைகளை கொடுத்த அபு சுஃபியானுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று நான் பேசினேன் நாயகமே ஆனால் இந்த அபுபக்கர் அலியல்லா எங்களை திட்டிவிட்டார்கள் நாயகமே நாங்கள் கருப்பாக இருக்கிறோம் குலத்தால் இழிவாக இருக்கிறோம் என்பதற்காகத்தானே இந்த அபுபக்கர் எங்களை திட்டினார் என்கிற பொழுது பெருமானார் அபுபக்கர் சித்திக் அலியல்லாவை தன்னுடைய குகை தோழரை தனக்கு நெருக்கமானரை தனக்கு நெருக்கமான நண்பர் சரி தன்னுடைய வசீர் அமைச்சரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் அபூபக்கர் இந்த மூன்று பேரிடத்தில் நீ மன்னிப்பை பெறாதவரை நீ சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் அன்புக்குரியவர்களே இதைவிட பெரிய ஒரு வரலாறை உலகம் கண்டிருக்கிறதா அபூபக்கர் ரலியல்லாஹு சென்றார்கள் மூன்று பேர்களின் கரத்தையும் படிக்கிறார்கள் சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரா சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரா சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரா என்று மன்னிப்பு கேட்ட வரலாறுகள் நமக்கு முன் சாட்சியாக நிற்கிறார் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சகோதரத்துவ உணர்வுகளை பார்த்து இன்றைக்கு மேலை நாடுகளில் நிறைய நீக்ரோக்கள் யுஎஸ்ஏவை சார்ந்த நிறைய நீக்ரோக்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் டாக்டர் ராபர்ட் சொல்லுவார் நான் இஸ்லாத்தில் இணைந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா குர்ஆனை பார்க்கிறேன் உலகத்தில் இதுவரை எத்தனையோ வேதங்கள் வந்திருக்கிறது ஆனால் அந்த வேதம் அந்த மொழியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை தௌராத்து வந்த வேதம் தௌராத்து மொழியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா இப்ராணி மொழி இருக்கிறதா அதை பேசுபவர்கள் இருக்கிறார்களா அந்த மொழி இல்லை அதை யார் எழுதினார்கள் தெரியாது இந்தியில் எப்படி இறங்கியதோ அதே முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா சுரியானி பாஷை உலகத்தில் இருக்கிறதா அதை பேசுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்லை வேதங்களும் வேதத்தின் மொழிகளும் மங்கி போய்விட்டது எல்லாம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாமே மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு அழகான பேர் வச்சிருக்கிறான் இதெல்லாம் ஏற்பாடு நாம குரான ஏற்பாடு அல்ல நம்ம ஏற்படுத்த முடியாது குரான் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது சொல்லுவார் டாக்டர் ராபர்ட் உலகத்திலே குர்ஆன் மட்டும்தான் எப்படி இறங்கியதோ அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதிலேயும் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் இப்ராஹிம் என்பதை ரெண்டு விதமாக எழுதுவார்கள் வாஜிர்கள் அலி போட மாட்டாங்க இப்ராஹிம் அந்த அழி போட மாட்டாங்க அன்சாரிகள் அழிவை போடுவாங்க யார் எப்படி எழுதினார்களோ அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு அழி போராத இடத்துல சூரத்து பக்கராவில எல்லாம் அலிஃப் வராது ஒரு பதினஞ்சு ஜூஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்ராஹிம்ல அலிஃப் வரும் அழி போராத இடத்திலே அழிப்பை போடுவதும் தவறு அழிப்பை போட்டிருக்கிற இடத்திலே அழிப்பை எடுப்பதும் தவறு அப்படியே பாதுகாக்கப்பட்டது பேசப்படுகிற வேதமாகவும் இன்று வரை இருக்கிறது குரான் எந்த மொழியில் இறங்கியதோ அந்த செம்மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழும் மொழியாக இருக்கிறது இதுதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது உலகத்திலே ஒரு வேதம் இருக்கிறது என்றால் நடமாடும் வேதம் இருக்கிறது என்றால் படிக்கப்படுகிற வேதம் இருக்கிறது என்றால் நாமே நேரடியாக பார்க்கிற வேதம் இருக்கிறது என்றால் அதை போன்று ஒன்று கொண்டு வர முடியாது என்று சொல்லப்படுகிற வேதம் இருக்கிறது என்றால் பின்பற்ற தகுந்த வேதம் இருக்கிறது என்றால் உண்மையை மட்டும் உரைக்கிற வேதம் இருக்கிறது என்றால் பொய்யே கிடையாது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஒரு வேதம் இருக்கிறது என்றால் உலகம் அத்தனை பேர்களுக்கு வழிகாட்டு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் என்று சவால் விடுகிற ஒரு வேதம் இருக்கிறது என்றால் அப்பழுக்கற்ற வேதம் இருக்கிறது என்றால் வாழ்க்கையில் யாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற வேதம் இருக்கிறது என்றால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே சொந்தமான ஒரு வேதம் இருக்கிறது என்றால் குர்ஆனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று ராபர்ட் அடித்துச் சொல்லுவார் இதனால் தான் நான் இஸ்லாத்தில் இணைக்கிறேன் நாம இதுல எதையாவது அந்த பின்பற்றுகிறோமா யோசித்து பார்க்கிறோம் டாக்டர் ஜான் ஸ்காட் அவர் இஸ்லாத்தில் இணைகிறார் அவர் சொல்லுகிற காரணம் நான் இஸ்லாத்தில் இணைவதற்கான காரணம் என்ன தெரியுமா முகம்மதின் வாழ்க்கையை பார்க்கிறேன் உலக தலைவர்களின் வாழ்க்கையையும் நான் பார்க்கிறேன் முகம்மதின் வாழ்க்கை ஒரு பக்கம் உலகத்தில் எத்தனை தலைவர்கள் இன்றைக்கு நடமாடிக் கபருக்குள்ளே போய்விட்ட இனி நடமாட இருக்கிற அத்தனை தலைவர்களின் வாழ்க்கையை ஒரு பக்கம் பட்டியல் போடுகிறேன் அந்த முகம்மதின் வாழ்க்கையையும் போடுகிறேன் வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருந்த தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் முகம்மதை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை மற்ற தலைவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள் புக்கு புக்கா எழுதி வச்சிருப்பான் நடப்பான நடக்க மாட்டான் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களின் சட்டங்கள் சாகா பெற்றிருக்கிறதா சட்டத்தை எழுதுவாரு அதை மாத்தி இன்னொருத்தர் எழுதுவாரு அதை மாத்தி இன்னொருத்தர் எழுதுவாரு அதை மாத்தி இன்னொருத்தர் எழுதுவாரு ஆனால் முகம்மதின் சட்டம் மட்டும்தான் சாகா வரம் பெற்று இஸ்லாமியர்களால் தூக்கி பிடிக்கப்பட்டு நிற்கிறது இந்த முகம்மது எதை சொன்னாரோ அதைத்தான் செய்தார் எதை செய்தாரோ அதைத்தான் சொன்னார் இப்படி ஒரு தலைவரை பார்த்ததில்லை அன்பு காட்டுங்கள் என்று சொன்ன முகம்மது அன்பு காட்டிவிட்டுத்தான் சொன்னார் போர்க்கள கைதிகளின் மீது கூட அன்பை காட்டிவிட்டுத்தான் அன்பு காட்டுங்கள் என்று இந்த முகம்மது சொன்னார் அன்புக்குரியவர்களை டாக்டர் ஜான் சொல்லுகிறார் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் எத்தனை அதிசிகளை சொல்லி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான அதிசிகள் பெருமானார் செய்யாத ஒரு ஹதீஸ் இருக்கிறதா யோசித்து பார்க்கிறோம் செய்யாத ஒரு ஹதீஸ் இருக்கிறதா தன்னுடைய நடைமுறையால் சமுதாயத்தை புரட்டி போட்டவர் சொல்லாலும் செயலாலும் அதனால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்கிறார் டாக்டர் ஜான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்ற கீப் மோர் நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறேன் தெரியுமா இறைவசனம் ஒன்றே ஒன்றை பார்த்தேன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆபரேஷன் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்திலே ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே எப்படி வளர்கிறது என்பதை அழகாக இந்த குரான் சொல்லுகிறது இதை பார்த்து ஈமான் கொள்கிறேன் خلقنا الانسان نطفه وخلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة علاما فكسونا العلام اللهما அல்ல அந்த வசனத்தை சொல்லும் போதே அழகாக ஒரு ஆணினுடைய முதுகந்தண்டில் இருந்து அல்லாஹ் விந்து துளியை உருவாக்கி நுத்துஃபாவை நாம் தான் படைத்தோம் அல்லாஹ் சொல்லும் போதே அழகா சொல்றான் தண்ணீரிலே படம் வரைந்தவன் நான் என்கிறான் அவுதுல யாராவது படம் வரைய முடியுமா ஆனால் தண்ணீரிலே அப்துல் ரஹ்மானாவும் அப்துல் கதராகவும் அப்துல் ரசாக்காவும் படையும் வரைந்தவன் நானடா என்ன எல்லாம் முடியும் என்கிறான் அல்லாஹ் அலகா அலக்கத் என்பதைத்தான் அவர் ஆய்வு செய்கிறார் அலக்கா என்று சொன்னால் மெண்டு துப்பிய சிவிங்கத்தை சொல்லலாம் மெண்டு துப்பிய சிவிங்கம் ஒரு பொருளை மெண்டு துப்புனா எப்படி இருக்குமோ அவர் மெண்டு துப்பி விட்டு ஆபரேஷன் செய்து நுத்துஃபா அடுத்த கட்டமாக எப்படி மாறுகிறது என்று பார்க்கிறார் மெண்டு துப்பிய சிவிங்கமும் உள்ளே இருக்கிற பொருளும் ஒன்றாக இருக்கிறது ஹாஹா ரபுல் ஆலமீனை தவிர உலகத்திலே வேறு யாரும் இதை செய்ய முடியாது என்று இஸ்லாத்தில் இணைந்த வரலாறுகள் உண்டு இப்படி ஆயிரக்கணக்கான வரலாறுகளை சொல்ல முடியும் இஸ்லாத்தை பார்த்து இஸ்லாத்தின் கருத்துக்களை பார்த்து ஒரு பக்கம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் வரலாறுகளை பொருட்டு முதலில் வீழ்ச்சி எங்கிருந்து துவங்குகிறது தெரியுமா மக்கா மதினாவிற்குள் இருந்து துவங்குகிறது பரிசுத்த புனிதமான பூமியாக இருக்கிற மக்காவிற்குள்ளும் மதினாவிற்குள்ளும் முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாதே அந்த பரிசுத்தமான இடத்திலே யூத சக்திகளும் கிறிஸ்துவ சக்திகளும் உள்ளே இறங்கிவிட்டது அறமுக்கு பக்கத்திலே ஹில்டன் ஓட்டல் அறமுக்கு சொந்தமானது அறமுக்கு சொந்தமானது வேலை பார்ப்பவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் நிர்வாகம் ஒரு யூதன் செய்கிறான் அதிலிருந்து வருகிற வருமானம் யூதனுக்கு செல்கிறது எங்கோ இருந்து கொண்டு ஹரமுக்குள்ளே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் லீம் ரீடியன் யாரை சார்ந்தது ஹோப்ராய் என்று சொல்லுகிறோமே அதிலே தங்குவதை பெருமையாக கருதுகிறோமே அது யாரை சார்ந்தது ஒரு யூதன் யூத சக்திகள் யூத சக்திகள் இஸ்லாமியர்களை வென்று அந்த சக்திகளை வென்று உள்ளே குதித்திருக்கிறது உலகத்திலே வெறும் மூன்று சதவிகிதம் இருக்கக்கூடிய அந்த யூத சக்திகள் உள்ளே பாய்கிறதே அன்புக்குரியவர்களே நாம் எங்கே இருக்கிறோம் வீழ்ச்சி அங்கிருந்தே துவங்குகிறது அடுத்த கட்டம் அன்புக்குரியவர்களே நம் தமிழ்நாட்டிலே நம் தமிழ்நாட்டிலே ஒரு ஊரே இஸ்லாத்திற்கு வந்ததே வந்துவிட்டது இஸ்லாத்திற்கு என்று பெருமையாக கருதினோமே மீனாட்சிபுரம் இஸ்லாத்திற்கு விட்டது இஸ்லாத்திற்கு விட்டது என்று சொன்னோமே இன்றைக்கு அதே மீனாட்சிபுரம் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த மதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே என்ன காரணம் என்று என்றைக்காவது யோசித்து பார்த்தோமா என்ன காரணம் ஒரு வருடத்திலே தன் மகளை ஆலிமாவாக மாற்றுகிறார் தன் மகளை ஆலிமாவாக மாற்றி இன்னொருவனின் கரத்தில் பிடித்துக் கொடுக்கிறார் என்ன காரணம் என்கிற பொழுது வரதட்சணை வரதட்சணை இஸ்லாத்திலே தீ ஆத்துபவன் கூட இருபத்தைந்து பவுன் நகை கேட்கிறார் நாங்கள் என்ன செய்வது நாங்கள் என்ன செய்வது இஸ்லாத்திற்குள்ளே நன்றாக இருக்கும் இஸ்லாம் என்று உள்ளே இணைந்தோம் உள்ளே பார்த்தால் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது இஸ்லாத்தின்படி வாழ்பவர்கள் யாருமே இல்லையே என் சொந்தக்காரன் தான் அவன் அவன் நன்றாக வைத்துக் கொள்வான் அவனோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் இன்றைக்கு திரும்பச் செல்லுகிறார்களே இதற்கு யார் காரணம் இஸ்லாத்திலே இணைந்தவர்களை மீண்டும் அவர்களை அவர்களை தத்தெடுத்து அவர்களை உருவாக்கி அவர்களை ஆளாக்கி அவர்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு வருகிற பொறுப்பு நம்மை சார்ந்ததில்லையா ஆனால் நாம் அதை செய்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே எதை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற நிலவு உலகமே இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்லாத்திலிருந்து நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் வரதட்சணை இதை வேரோடு வேரடி மண்ணோடு அறுக்கிற வேலையை நாம் செய்திருக்கிறோமா இல்லை இன்னொரு பக்கம் இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசுகிற நாம் இஸ்லாத்தினுடைய மூல மந்திரமே குலூபிகும் பெருமானார் முன்னூறு ஆண்டுகள் சண்டையிட்ட ஒன்னு சேர்த்தாங்க முன்னூறு ஆண்டு சண்டை ஹவுஸ் ஹசரத் வேற யாரும் இல்ல அண்ணன் தம்பி சொந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு செத்து அந்த பகை குளம் குளமாக வந்து முன்னூறு ஆண்டு சண்டை பெருமையினர் முப்பது நாள்ல மாத்திட்டாங்களே சகோதரர்களாக மாத்தி கடைசியில் எப்படி பேசிக்கிட்டாங்க அவுசு ஹசரஜோ எவ்வளவு பேசிக்கொள்வார்கள் என்றால் வரலாறுகள் அழகாக சொல்லி காட்டுகிறது அவுசை சார்ந்தவர் சொல்லுவாராம் எங்களிடத்தில் சாதிபுன் முஆத் இருக்கிறார்களே அவுஸ் சொல்லுவாரு இந்த குலப்பெருமை அப்படி நன்மையாக மாட்டுகிறார்கள் சாதி முஆத் யார் தெரியுமா அவர் அவர் மௌத்துக்காக அரிசியே நடுங்கியதே அந்த சாதி முஆத் இந்த அவசு கூட்டத்தை சார்ந்தவர் தான் உடனே ஹஜரஜிக்கார் சொல்லுவாரு எங்களிடத்துல உசைதி புனு உதயர் இருக்கிறாரு அவர் யார் தெரியுமா அவர் குரான் ஓதுனா மலக்குக கூட்டமா வந்துருவாங்க குரான் ஓதுவார் குதிரைகள் அலரும் சத்தம் கேட்கும் வெளியே போய் பார்த்தா அமைதியாயிடும் மீண்டும் குரான ஓதுனா மலக்குகள் வந்துருவாங்க பெருமானாட்ட சொல்லுவாங்க நாயகமே நான் ஓட ஆரம்பிச்ச குதிரையெல்லாம் குதிக்குது நாயகனே வானமெல்லாம் வெள்ளையாகி விடுகிறது நாயகனே உடனே பெருமானார் சொன்னார்கள் உசை உன் குரல் கேட்ட குரானை நீ ஓதுகிற குரல் கேட்க மலக்குகள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் என்று பெருமானார் உசைதை பார்த்து சொன்னார்களே அவர் என் இனத்தை சார்ந்தவர் உடனே அங்கிருந்து அவுசு கூட்டத்தை சார்ந்தவர்கள் எங்களிடத்திலே உபையிபுல காபு இருக்கிறார்களே யார் அந்த உபை யாருக்கு பிரச்சனை என்றாலும் தீர்வு சொல்லுகிற அதிகாரம் உபைக்கு சொந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு உபகிபன் காபர் அலி அல்லாதான் செய்வாங்க ஒரு தடவை ஒரு பெரும் பிரச்சனை வருகிறது அப்பாஸ் அலி அல்லாஹு தாலாவுக்கும் உமர் அலி அல்லாவுக்கும் உமர் அலி அல்லா பள்ளியை அதிகரிப்பு செய்ய வேண்டும் என்கிறார்கள் பக்கத்துல அப்பாஸ் அலி அல்லா வீடு தான் இருக்கு உமர் அலி அல்லாஹு தாலா போய் கேட்டாங்களா பள்ளிக்கு வீடு தேவைப்படுது கொஞ்சம் கொடுத்துருங்களே என்று கேட்கிற பொழுது உமர் அலி அல்லாவுக்கு அப்பாஸ் அலி அல்லாவுக்கு அறவே ஆகாது ஏன்னா ரெண்டு பேருமே ஜது பார்ட்டி ரெண்டு பேருமே ரொம்ப வேகமான ஆள் வேற யாராவது போய் கேட்டிருந்தா கூட அப்பாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க உமர் ரடிகள்லாம் போனோம்னா உனக்கு கொடுக்க முடியாது கெட் அவுட் உமர் எல்லாம் வெளியே கோவத்தோட வந்து நான் என்ன ஓசியா கேட்டேன் காசு கொடுத்து வாங்குகிறேன் முடியாது கோடி ரூபாய் கொடுத்த முடியாது பள்ளிக்காக நீங்கள் கொடுங்கள் கொடுத்தே தீர வேண்டும் அதெல்லாம் முடியாது இரவலாக கொடுங்கள் அதெல்லாம் முடியாது பிரச்சனை முட்டுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு உமருக்கும் அப்பாசுக்கும் நடக்கிற பிரச்சனை இதற்கு யார் தீர்வு எழுதுவது உபையவன் காபிரடி இடத்திலே சென்றார்களாம் சென்று சொல்ல இரண்டையும் விசாரித்து விட்டு உபையவன் காபிரடி எல்லா அப்பாஸ் ரலி எல்லாவுக்கு தோதுவாக தீர்ப்பளிக்கிறார்கள் கலீஃபாவாக உமர் இருக்கிறாங்க எரியிற நெருப்புல என்ன ஊத்துன மாதிரி இருக்கு உமரடி எல்லாம் நேரா போனாங்க உபஜீவன் காபிரடி எல்லா வீட்டுக்கு சென்று எதை வைத்து தீர்ப்பளித்தீர்கள் நான் பள்ளியாசலுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு தோதுவாக தீர்ப்பளித்திருக்கிறீர்களே எதை வைத்தளித்தீர்கள் குரானை வைத்தா ஹதீசை வைத்தா உபயவனுக்கு அவர் காபிரலி பெருமா நான் சொன்ன ஹதீசை வைத்துத்தான் தீர்ப்பளித்தேன் என்ன ஹதீஸ் சுலைமான் அலி இஸ்லாத்தின் வரலாற்றை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் காலையிலே பைத்துல் முகத்தசை கட்டுவார்கள் மாலையிலே இடிந்து விடும் மீண்டும் கட்டுவார்கள் மீண்டும் இடிந்து விடும் மீண்டும் கட்டுவார்கள் மீண்டும் இடிந்து விடும் அல்லாட்ட கேட்டாங்க நான் ஏன் வீட்டு கட்டல ஏன் கோட்டையை கட்டல உன்னுடைய பள்ளியை கட்டுகிறேன் காலையில் கட்டினால் மாலையில் இடிந்து விடுகிறது என்ன காரணம் அல்ல சொன்னா அடுத்தவன் நிலத்துல கட்டின நான் என்ன ஏன் பள்ளிவாசல அந்த நிலத்தை வாங்கி கட்டினியா ஆட்சி உன்னிடத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் அபகரித்து கட்டினாய் அப்படி என்னுடைய பள்ளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பிறகு கூடுதல் விலை கொடுத்து வாங்கி கட்டினார்கள் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறது இதை சொல்லிவிட்டு உபை சொன்னார்கள் அவருடைய இடத்தை அது அவருடைய இடம் இடத்தை கொடுக்காமல் உன்னால் கட்ட முடியாது உமர் எல்லாம் நெற்றியிலே முத்தமிட்டு வரவேற்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உபை எங்க இனத்தை சார்ந்தவர் ஹவுஸ் கூட்டம் சொல்றாங்க ஒன்னே ஹஸ்ரஜ் முஹாதிபுன் ஜபல் அது தெரியுமா பெருமானார் இருக்கிற பொழுது யமனுக்கு நீதிபதியாக அனுப்பி அனுப்பினார்களே யமனுக்கு நீதிபதியாக அந்த முஹாதிபுன் ஜபல் எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் சண்டை போட்டவங்க இப்ப நன்மையிலே போட்டி சண்டையாக மாறுகிற அளவிற்கு பெருமானார் ஒற்றுமையை உருவாக்கி கொடுத்தார்களே ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே ஒற்றுமை இருக்கிறதா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த ஒற்றுமையை பெருமானார் உலகத்திலே பெருமானார் வந்ததிலிருந்தே செய்து அற்புதமான சமுதாயமாக உருவாக்கிறார்களோ அந்த சமுதாயத்திலே இன்றைக்கு ஒற்றுமை வீழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்ன ஆன்மீகம் அறவே இல்லை ஆன்மீகம் அறவே இல்லை நாலு வார்த்தை அரபுகளை அரபு வார்த்தையாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா அது கூட இல்லை சூரத்தில் பாத்தியாவுக்கு அர்த்தம் தெரியுமா அதுவும் தெரியாது அன்புக்குரியவர்களே கல்யாண வீட்டுல பார்க்கலாம் அந்த மாப்பிளையை கொண்டு வந்து வச்சு இந்த அஜர்த்துக்கும் மாப்பிளைக்கு நடக்கிற போராட்டம் இருக்கு எல்லா அக்பர் அந்த கபூல் செய்யறதுக்காக கொண்டு வந்து கையை பிடிச்சி அசுவது அப்படிம்ப அசுவதே சொல்ல தெரியாது அசுவது களிமா களிமா சொல்லு அப்படின்னா திரும்பி சொல்றான் சொல் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் இந்த கபில் தூன்னு சொல்ல சொல்லுவார் கபில் தூ அப்படின்னா அபில் தூ அபில் தூன்னு அழிஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம் இதோட மூத்தா போயிட்டேன் இனி அடுத்து எந்திரிக்கவே மாட்டேன் அஜரத்தை ஏற்றுக்கொண்டாயா சில மாப்பிள்ளையா நீ அவரை பார்த்து ஏற்றுக்கொண்டாயா அவர் தான் பிரச்சனை முடிஞ்சு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நம் சமுதாயத்தில் இந்த அரபி படுகிற பாடு அதை கொஞ்சமாவது புரிந்திருக்கிறோமா ஆன்மீகம் என்பது அறவே இல்லாமல் போய்விடுமோ என்று எண்ண தூண்டுகிறது தரிக்கத்தில்லை மாரிப்பத்தில்லை ஹக்கீக்கத்தில்லை அப்படியே இருப்பதாக ஒரு சிலர் வந்தாலும் அதற்குள்ளே பல தொல்லை ஷேக் என்ற போர்வையில வந்து அவங்க படுத்துற பாடு அல்லாஹு அக்பர் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் தரீக்கத்தை தேடுவது ரத்தினத்தை விட சிறப்பானது என்றார்கள் இமாமுனா கசாலி ரத்தினம் எல்லா இடத்திலையும் கிடைக்காது ரத்தினம் எல்லா இடத்திலையும் கிடைக்காது அதை தேடி சென்று உண்மையில் இருக்கிறதா என்று இறைநேசர்களை சர்வசாதாரணமா போய் முறிது வாங்க மாட்டாங்க அவங்கள போய் அந்த சேகுமார்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த சேகுமார்கள் முறிதுகளுக்கு பல வகையான கஷ்டங்களை கொடுத்து சோதனைகளை கொடுத்து அதற்கு பிறகுதான் முறிது கொடுப்பாங்க இப்ப அப்படிலாம் இல்ல கூப்பிட்டு முடியுது வா வா வா கைத்தப்புடி கைத்தப்புடி ஒரு பெரிய கைத்தை கொடுத்து ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிவு வாங்க வைக்கக்கூடிய அன்புக்குரியவர்களே இப்ப ஆன்மீகம் என்பது இவ்வளவு மலிச்சமாக போய்விட்டதோ என்று என்ன தூண்டுகிறது இங்கும் ஒரு பக்கம் வீழ்ச்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் ஆன்மீக வீழ்ச்சி ஒரு பக்கம் இஸ்லாம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்லாத்தினுடைய பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இதெல்லாம் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய பிள்ளை சாப்பிடுகிறானா பார்த்து துண்டா இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய பிள்ளை சாப்பிடுகிறானா ஒரு பருக்கை இருந்தாலும் அதில் பறக்கத்திருக்கலாம் ஒரு பருக்கை கூட கீழே விழக்கூடாது விழுந்தால் எடுத்து தண்ணீரிலே முக்கி அபுகனி பரமத்தில் ஒரு ஊசி வச்சிருப்பாங்களா எப்பயுமே சாப்பாட்டில் ஒரு கொற்றாவில் தண்ணி வச்சிருப்பாங்க பிக்குகளை மாமேதை அந்த சட்டம் இன்றைக்கு எந்த வீட்டிலும் இல்லை ஒரு கொற்றா ஒரு ஊசி எங்காவது இருக்கா ஒரு கொற்றா ஒரு ஊசி அங்க கீழே விழுந்த உடனே அந்த ஊசியில எடுத்து அந்த பருக்கையை குத்தி உள்ள தண்ணீரில் நினைச்சு சாப்பிடுகிற பண்பாடு ஏனென்றால் அதில் கூட பறக்க போய்விடலாம் அதையும் விடக்கூடாது என்பதற்காக செய்த முறை ஆரம்பத்திலிருந்து உணவை சாப்பிட வேண்டும் நடுவில் இருந்து உணவை எடுக்கக்கூடாது விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும் என்ற அழகான நடைமுறையை சுண்ணத்தை பெருமானார் நடைமுறைப்படுத்தி காட்டினார்களே அது இருக்கிறதா இல்லை பேச்சில பெருமனார் சல்லா அலிஸ்லாம் பற்றி சலாம் சொல்லுவார்கள் தாரு செய்வார்கள் நான் இந்த இடத்தை சார்ந்தவர் இந்த ஆளை சேர்ந்தவர் நீங்க தாரு இப்ப அப்படிலாம் இல்ல எடுத்தெடுப்புல போடலாம் எடுத்தோடனே நீங்க யார் பேசுறது இவன் தான் பேசுவான் நீங்க யார் பேசுறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பேச்சிலே பெருமனா செல்லல்லா குடிவசலத்தினுடைய தோழர்கள் சிறுநீர் கழிக்கிற ஒழுக்கத்தையும் பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ன பொம்பளை மாதிரி உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறாங்களே என்று அரபுகள் கேலி செய்ததுண்டு இப்படி நாகரீகம் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இஸ்லாம் வீழ்ந்து கொண்டே வருகிறது எனவே ஒரு பக்கம் வளர்கிற இஸ்லாம் இன்னொரு பக்கமும் வளர வேண்டும் வளர்க்கிற பொறுப்பு நம்மை சார்ந்தது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இஸ்லாத்தை வளர்க்கிற ஒற்றுமையோடு சமூக உணர்வோடு வளர்க்கிற தகுதியையும் பெருமையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்புக்குரியவர்களை இன்றைக்கு மசாயில் ஒருத்தருக்கு தராவீக தொழுகையில ஒரு அஞ்சு ரக்கா ஆறு ரக்கா தப்பி போச்சு இப்ப இவர் என்ன செய்யறது திருப்பி எந்திரிச்சு தொழுகிறதா அப்படின்னா இல்ல தராவீக எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவுதான் தராவிகளே கலா கிடையாது ஒருத்தர் ஃபஜ்ரு தொழுகையை விட்டுட்டார் அடுத்தவர் கலாவா தொழணும் ஃபஜ்ரு தொழுகையை கலாவா தொழணும் சுண்ணத்தையும் சேர்த்து கலா செய்வதா வெறும் பஜரை மட்டும் தொழுவதா என்றால் சுண்ணத்தையும் சேர்த்துத்தான் கலா செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபிக்கை தந்தருள்வானாக வாகுரு தவானின் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்ஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் மௌலானா அவர்கள் பணியாற்றக்கூடிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் வளர்ச்சி நிதிக்காக நம்மிடையே வந்திருக்கிறார்கள் எப்பவும் வருஷம் வளமை போல் கொடுக்கக்கூடியவர்கள் அவருடைய ஹதியாவை கொடுத்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கண்ட கடந்த மூன்று ஆண்டுகளாக நமது பள்ளியின் சார்பாக மாத சந்தா சேர்த்தி மாதம் மாதம் வந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாத சந்தா கொடுப்ப கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய விலாசத்தை போன் நம்பரை கொடுத்து விடுங்கள் இன்ஷா அல்லா அவர்கள் வந்து நேரில் உங்களிடத்தில் வசூல் செய்து கொள்வார்கள் மேலும் இந்த மதரசாவிற்காக வருஷம் தோறும் பல உலமாக்களையும் பல ஆப்பிள்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களால் முடிந்த பொருளுதவியை அதிகமாக கொடுக்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அலாம் வலைக்கம் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وعاله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى صلى الله الله عليه وسلم على محمد يا یار صل عليه وسلم